திருச்சாடல் இதுவும் நமக்கு சாடல் எல்லாம் விளங்குது ஆனா அந்த சாடல்ங்கிற விளையாட்டு என்னன்னு விளங்கல திருச்சாடல் என்று அது எந்த மாதிரி அமைப்புடையதோ அந்த மாதிரி விளையாடுகிறதுங்கிறது விளங்கவே இல்லை திருவருள் மகளிர் இப்ப என்ன எழுதுறோம் ஒரே ஒரு விளக்கம் பெரிய விளக்கம் அதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணும் டாக்டரேட் கொடுக்கணும் மகளிர் விளையாடுகிற விளையாட்டுகளில் ஒன்று இதா இப்ப மகளிர் விளையாடுகிற விளையாட்டுகளில் உண்டு அவ்வளவுதான் இதான விளக்கம் இது விளக்கமா விளக்கம் என்ன அதான் விளையாட்டு அதான் அது என்ன விளையா எப்படி ஆடுவாங்க அதை அதெல்லாம் தெரியல அது விளங்கல வயது கொட்டாமங்கும் போது ஏதோ ஓரளவு கையாது கொட்டுறது ஆனா தெரியலன்னு ஏன் இருக்குன்னு தெரியல அது போல இங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி இப்ப இப்ப திருவம்பாவின் வம்பு இல்லாம போய் அதுல நீராடுகிறதுன்னு தெரிஞ்சு நீராடல் அது போல தெளிவா தெரிய மாட்டேங்குது இது வந்து ஒரு அந்த அந்த காலத்துல ஒரு இது ஒரு விதமா படிப்பாங்க என்ன சிவனது காருண்யம் என்று இருக்கு என்ன சிவனது காருண்யம் இந்த எல்லா பாட்டுமே சிவனது கருணை தான் இதுவும் பெருமானது கருணையை சொல்லுகிறார் இது எப்ப பாடியதுன்னு பொதுவா நமக்கு ஒரு ஒரு வரலாறு இருக்குன்னா அதுக்கு முன்னே பின்னே நமக்கு ஒன்றும் சான்று இல்லை ஆனா சொல்லுவாங்க நம்முடைய தில்லைக்கு நம்முடைய மணிவாச பெருமான் வந்த வந்த பிறகு அங்கே அந்த காலத்துல இலங்கையில புத்த சமயத்தை சார்ந்த ஒரு அரசன் தன் குழந்தை பிறந்ததிலிருந்து ஊமையா பெண் குழந்தை என்னென்னோ பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல பேசாம புத்த சமயம் கிடைச்சல இருந்தாலும் அந்த பையன் அவர் தன்னுடைய குழந்தைய தில்லை கழிச்சுட்டு வந்துட்டாரான் என் குழந்தை பேசுனா போவேன் இல்லைன்னா எல்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்க ஏய் இதெல்லாம் இங்கே ஒன்றும் சரி விடாதப்பா சிதம்பரத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தண்ணி உணர்ச்சி சார் நான் ஒன்றும் பேசல அப்போ நம்முடைய மணிவாசகர் அங்கே இருந்ததாகவும் அவருடைய அருளினாலே அந்த குழந்தை பேசியதாகவும் ஒரு வரலாறு உண்டு சொல்றது உண்டு அதுல கூட இப்ப முன்னிரண்டடி இவர் கேட்கிற கேள்வி அந்த பாப்பாவை பின்னிரண்டடி அந்த பாப்பா சொல்லுவது ஆகவே பின்னிரண்டடி என்பது அந்த பாப்பா வாயிலாக வந்த கருத்து அண்ணதெல்லாம் முனிவாசர் தான் எல்லாமே அது முதல்ல வினா ரெண்டும் இவர் பாட கேட்க அந்த பாப்பா பின்னால விடை சொல்ல அந்த இரண்டுமாக வினாவும் விடயமாக சேர்ந்த பகுதி தான் திருச்சாளல் இந்த மாதிரி பேசினதுனால அந்த இவனுக்கு அந்த பாப்பா அன்னையிலிருந்து பேச ஆரம்பித்து ரொம்ப அருமையா இருந்து அவன் புத்த சமயத்தை விட்டு இந்த சமயத்தை சார்ந்து எல்லாம் சிறப்பாயிருந்தான் என்று என்ற ஒரு வரலாறு ஒன்று சொல்றோம் இதுக்கெல்லாம் நம்ம பின்னால திருவிழையாட போனோம் தான் அதுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது திருவாசகத்தை வைத்து நமக்கு அறிய முடியல ஆனா சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வரலாறுலாம் இப்போ விளையாட்டு என்னதுன்னு தெரியவும் இல்லை இப்ப முன்னிருந்தடி நம்முடைய பெரிய மணிவாசருடைய வினா இந்த பாப்பாவை பார்த்து ஏண்டா ராஜா நான் உன்னை ஒரு கேள்வி கேட்பனா நீ ஒண்ணு பதில் சொல்லுவியா அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னு கேட்டா இது வரைக்கும் பெப்ப பேண்டு இருந்தது இப்ப தலையாட்டுச்சு சமத்து சமத்து சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார் அருமையா தென்னீர் எடுத்து நெத்தியில் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்பனா நீதான் பதில் சொல்லுவியா வேற யாருக்கும் தெரியாது என்ன அப்படின்னு அப்படி கேட்கும்போது கேட்டு சொல்லியிருக்க வேண்டும் முதல் என்ன கேள்வி பூசுவதும் பெண்ணீரு உண்பதும் பொங்கரவும் இதை இப்ப திருவாசகம் எல்லாம் பாடுறாங்களே மூர்த்திகள் எப்படி பாருங்க இது அப்படிலாம் கிடையாது கிடையாது இது பழைய பாணி அப்பா பாணி திருவாசகத்துல இது ஒண்ணு இப்படி பாடுறது இதே போல கடைசி முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் நேரி பத்தி நெறி அறிவித்து பழவீனைகள் இது ரெண்டும் ஒரே இது அவங்களுக்கு யார் சொன்னாங்களோ தெரியல நாங்க அதை அப்படியே பின்பற்றி வச்சோம் இறந்துண்டு பலபதிகம் பாடி அப்புறம் அடுத்த என்ன பத்தூர் புக்கிறந்து பலபதிகம் பாடி பாவையறை கிரி பேசி படிராடி திருவீர் ஏழும் பணிந்து சேவேறி திருவி அப்படின்னு அவங்களும் பாவம் இசையோட இசையே தெரியாது எப்படியோ யாராவது முன்னோர் சொல்லிருக்காங்க நாங்க படிக்கிறோம் அப்படி படிச்சுட்டு இருக்கோம் மூட்டிகள் பாடினா அது என்ன பண்ணோ அதில் அருமையா பாடி வைக்கலாம் என்ன பண்றது இப்போ இனிமே பாக்கி இருக்கிறது ஆனிமா மகத்திலந்த முத்தமிழ் ஊரர் அந்த மாதிரி பூசுவதும் வெந்நீரு பூம்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேரி ஏண்டா கண்ணு நம்ம ஆண்டவன் இருக்கிறானே அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணும் ஆமா அப்படியே கொஞ்சம் அப்படியே தலையாசிக்கும் அல்லவா என்ன பண்ணிருக்கான் உடம்பெல்லாம் நீ நீ எப்படி நெத்தியில பூசிருக்கிறியோ நான் எப்படி பூசிருக்கோம் அது போல அவனும் பூசுறான் அப்படித்தானே ஆமா ஆமா அல்லவா பூசுவதும் உடம்புல நீ என்ன போட்டிருக்கிற சட்டை போட்டிருக்கிற நான் எப்படி இடுப்புல துண்டை கட்டிட்டு ருத்ராட்சம் போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்படி மணிவா சொல்லியிருப்பார் சொல்லிப்பாரு ஆனா நீ சட்டை போட்டிருக்கிற நாம இப்படி போட்டிருக்கிறோம் ஆண்டவன் என்ன போட்டிருக்கிறான் அரவம் பாம்பல்ல போட்டிருக்கிறான் அரவம் இல்ல பூம்பதுவும் பொங்கரவும் சரி இப்ப நீ பேசும்போது என்ன பேசுவ அம்மானு கூப்பிடுவ அப்படின்னு இன்னும் பேசலது அம்மானு தானே கூப்பிடுவ அப்பான்னு தானே கூப்பிடுவ அப்புறம் நான் கூப்பிடும் போது என்ன ஏண்டா ராஜா என்னடா நம்ம கூப்பிடுறேன் அப்படித்தானே ஆமா நாமெல்லாம் பேசுறது இப்படி கூப்பிட்டுக்கிறோம் அவர் என்ன பேசுறதா பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேரி மனுஷன் பேசுறதே வழங்க மாட்டேங்குதியா மறைன்னு ரகசியம் ரகசியமா இருக்குது என்ன மனுஷன் சொல்றார் என்னதான் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எதையுமே பணிகொள்ளுமாறு அது கேட்போம் ஆனா கொஞ்சம் நல்லா பேசுங்களேன் காது கேட்கும்படியான்னா தெரியல இப்படி ஏண்டி பேசுறா பாப்பா பூசுவதோ திருநீர் போட்டுக்கிறதோ பாம்பு பேசுவதோ ரகசியம் பேசுறார் விலங்குல அது எதனால்டா அப்படின்னார் அப்படின்னு கேட்டது வரைக்கும் நம்முடைய மணிவாசகர் இனி அந்த பாப்பா சொன்னதை பாட்டலா பாடலா பாடுனது நம்ம ஐயா தான் ஆனா அந்த பாப்பா என்ன சொல்லிச்சுன்னா ஐயா அப்படின்னு ஆரம்பிச்சது ஐயான்னு ஆரம்பிச்ச உடனே அந்த புத்தன் புத்தன் எப்படி இருக்கணும் ஆ நம்ம பாப்பா பேச ஐயா வணக்கம் ஒரு பெரியவரை ஆண்டவனை அவர் பூசுவதும் பேசுவதும் எதை கழுத்துல போட்டிருக்காருங்கிறதும் அதையா நம்ம ஆராயறது இல்லையே அப்படி சொன்னோம் இப்ப என்ன பழைய ஓபிஆர் முதலமைச்சர் ஆயிருந்த போது மிக சாதாரணமா இருக்கிறார் காமராஜர் அப்படி இருந்தார் பக்த செலவு அப்படின்னு ஒன்று நினைக்கிறேன் ஏன் பெரும்பாலும் முதலமைச்சர் ஒன்னு யாரும் அதிகமா இது பண்ணல சரிங்களா அதனால அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் சாதாரண வேஷம் எடுத்துவார் பெரிய நாளை அஞ்சு மணி ஆச்சுன்னா பியூன்லாம் நேராக வீட்டுக்கு போடணும் இங்க இருக்க வேண்டியதில்லை ஓபியார் இல்லை சாமம் வாங்குறதுன்னா தானே நேராக வாங்குவார் ஆமா அதை காலையில ஒன்பது டு பன்னெண்டு மத்தியானம் அஞ்சு மணி வரைக்கும் அலுவலகம் முதலமைச்சர் இப்ப வெறும் ஓபி ராமசாமி ராமசாமி தானே அப்ப நினைச்ச ஒரு ஆள் இருந்தார் இருந்ததாக கேள்வி ஏ அப்பா அப்படி இருந்தார் போய் சொல்லிட்டு வரான் நான் வாங்கிக்கிறேன்ப்பா ஒரு இதெல்லாம் அவரு பெரிய ஒரு மணி நேரம் இந்த நாற்பது பக்கம் நோட்டை நல்லா படிச்சு போனது ஒரு மணி நேரத்துக்கு என்ன சொல்லணுமோ சரி ஒரு என்னமோ சொன்ன என்ன சொன்னது சொல்லி முடிச்சோம் முடிச்சபடி கீழே இறங்கும் போது இப்ப சொன்ன மாதிரி இருக்குது <laughs> கைய பிடிச்சார் ஓபிஆர் அப்பா இப்பதான் ஐயா ஒரு சைவன் திருவருட்பா பேசுறத கேட்ட <laughs> இப்படியே ஏமா இந்த மாதிரி வந்து பெருமான் இப்படி இருக்கிறார் பூசுவதோ கத்திரி நீர் போட்டிருக்கிறதோ பாம்பு பேசுறதோ என்ன பேசுறாருன்னு விளங்க மாட்டேங்குது ஏந்தியம்மா இப்படியா இருக்கே ஏமா காரணம் அப்படின்னு பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டி ஒருவரை மதிப்பிடுறதுன்னா ஐயா உங்களுக்கு தெரியாதல்ல சுவாமி பூசுறதையும் பேசுறதையும் கொண்டா மதிக்கிறது அது போல முதலமைச்சர் என்று சொன்னால் அதுக்காக சொல்ல உடனே சும்மா அந்த நாள் இந்த கணுக்காலுக்கு மேல அந்த தேஷ்டி ஒரே ஒரு இது நம்ம திருவிக்கா மாதிரி கழுத்துல காலெல்லாம் இல்லாம ஒரு பிடிச்ச சட்டை அது இவ்வளவுதான் இருக்கும் இங்கேயும் போவாது இங்கேயும் மடக்காது அதெல்லாம் அவங்க அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் அதிக மதிப்பு ஒரே ஒரு சிட்ட துண்டு ஏன் காமராஜ் அப்படிதான் காமராஜ் பக்த செல்வம் ஒண்ணு அப்படி ஒண்ணும் பெரிய ஆடம்பரப்படுத்திக்கல சரிங்களா செட்டு போறேன் ஒரு சின்ன துண்டு அது சும்மா அந்த காலத்துல வந்து எட்டனா துண்டு அல்லது பத்தனா துண்டா இருக்கும் ஆனா தான் அந்த மாதிரி துண்டு அப்படி தூக்கி போட்டு ஆனா கதை துண்டா இருக்கும் அவ்வளவுதான் கையில கடியாரம் ஏதோ ஒண்ணு ஏதோ அது வந்துடுவாங்க சிவனின்னு இப்படித்தான் வாழ்ந்தாங்க ஆனாலும் அவங்க என்ன அவங்க எல்லாம் மாதிரி வேற யாரும் அதனால பூசுவதும் பேசுவதும் புகும்பதும் ஏப்பா ஐயா உங்களுக்கு தெரியாதல்ல சுவாமி ஒருத்தர் ஒருத்தரை மதிப்பிடுறதுன்னா அவங்க பூசுறதையும் பேசுறதையும் அவங்க மேல அணிந்திருக்கிறதையுமா கொண்டு அளவிடுவாங்க இல்லையே அவர் யாரு ஈசனவன் இயக்கும் சாமிக்கு தெரியாதல்ல ஏதோ என்ன கேள்வி கேட்டீங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு அடியனுக்கு இந்த உலகத்துக்கு இன்றைக்கல்ல என்றைக்கும் அவன் தானே தலைவன் ஈசனவன் உயிர்க்கும் அது கூட யாரும் செலக்ஷன் பண்ணி அல்லது வந்து ஓட்டு போட்டு வந்தவன் அல்ல அல்ல இயல்பானான் தாழலோ ஏன்னா ஓட்டு போட்டோம்னு மரணம் வந்து நிப்பானே எனக்கு அது பண்ணு இது பண்ணுன்னு யாருடைய ஓட்டும் இல்லாம வாக்குச்சீட்டும் இல்லாம இயல்பாகவே தலைவன் வந்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்ல அருமையான வாக்கல்ல பூசுவதும் பேசுவதும் பூம்பதும் கொண்டென்னை ஆளை மதிப்பிடுவதற்கு அவனுடைய உடையோ மற்ற பேச்சோ அல்லது அவனுடைய கழுத அணிகளோ இல்லை அவருடைய தலைமையும் செயற்பாடும் தான் முக்கியம் அப்படி பார்த்தோம்னா எல்லாருக்கும் அல்ல தலைவன் எவ் உயிர்க்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு இருக்கிற ஒருத்தன் அது எப்படி தலைவன் இயல்பான தாழலோ அருமையான பாட்டு இப்படி பாடினா அந்த பெண்ணு பெண்ணு எப்படி இருப்பாங்க மணிவாசகருக்கு மட்டும் இல்ல அங்க அந்த புத்தகம் நந்தி அங்க அருகில் இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் என்னப்பா இப்படி ஒரு பெண்ணு அது அவர் கேட்டதோ கடுமையான கேள்வி நீங்க பிஹெச்டி கேட்டா கூட ஒண்ணு சொல்ல முடியாது இப்ப இருக்கிற பிஹெச்டி இந்த ரெண்டு கேள்வி இந்த வினா போடுறது யார் தம்பி நீங்க எந்த யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா எந்த ஆண்டு கிச்சடி அப்படின்னு பிஹெச்டி நான் வந்து எண்பதுலயே ஆயிட்டேன் யாரு ஆமா அந்த இறைவனை பத்தி சொல்றாங்களே மாதிரி கேட்டா இதெல்லாம் அடியனுக்கு தெரியும் அடியனுக்கு மாட்டான் இதெல்லாம் நமக்கு தெரியுங்களா எங்களுக்கு எல்லாம் பாடத்துல வைக்கலீங்க அதெல்லாம் அதனால அது தெரியாதுங்க அது யாராவது திருநீர் நீர் பூசி வர்றாங்க பாருங்க அந்த ஆளை கேளுதும் யாரு இப்ப இருக்கிற பிஹெச்டினா ஆனா அந்த பொண்ணு அருமையான வாக்கில சொல்லிச்சு இந்த முதல் ரெண்டு வரியில ரெண்டாவது வரி இருக்கே பேசுவதும் திருவாயால் மறை போடும் காணேடி அதுக்கு என்ன பொருள்னா ஒரு பொருள் இவரு மனசு வேடிக்கையா சொன்னோம்னா மறையின ரகசியம் என்ன ரகசியம் பேசுறது உங்க ஐயா ஒண்ணு வழங்க மாட்டேங்குதுன்னு சொல்லணும் இன்னொன்னு பேசுவதும் மறைவாயால் அந்த வாய் என்ன வாய் தெரியுமா மறைகள் அல்லது வேற எதுவும் அந்த வாயிலிருந்து வராதுல அது மட்டுமல்ல அந்த வாயிலிருந்து எது வந்தாலும் அது மறைடா இங்க வாப்பானாலும் அவன் அவன் வாயிலிருந்து வந்து அது வேறும் எதுனா தனியும் இல்லை அவன் வாயிலிருந்து என்ன வருகின்றன அவையெல்லாம் வேறும் எதுவரும் திருவாயால் அவன் பேசுற பேச்செல்லாம் என்னன்னு பேரு மறையை வேதம் என்று கருதப்படும் என்று ஒரு பொருளும் இருக்கு அதுல அல்லவா இப்படி எல்லாம் ரொம்ப அந்த பாப்பாவை நோக்கி கேட்டது அப்புறம் அடுத்தது என் அப்பன் என் எம்பீரான் எல்லாருக்கும் தானீதன் ஏண்டா ராஜா இப்ப என் அப்பன் எனக்கும் அப்பன் அப்புறம் என்ன பார்த்து பாப்பா அப்படி நினைச்சிருக்கான் தனக்கு மட்டும் இல்லையான்னு நினைச்சிருக்கும் உனக்கும் தாண்டா அப்பன் எனக்கு அப்ப உனக்கு அப்பன் தான் எம்பிரான் எனக்கும் தலைவன் தான் உனக்கும் தலைவன் தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மேல மட்டும் எல்லாருக்கும் தாங்கி அதனால எல்லாருக்கும் அவன் தான் தலைவன் அதெல்லாம் தெரியுது ஆனாடா ராஜா அவன் என்ன பண்றான் இடுப்புல துணி துண்ணம்பை கோவனமா கொள்ளுமது என் நேடி ஏண்டி பாப்பா கோவனம் கட்டிருக்கிறான் போய் இவ்வளவு பெரியவன் அதுலயும் அந்த கோவனம் ஒன்னோட ஒன்று தச்சது ஒரு கோவணத்துக்கு இவ்வளவு இருந்தா போதும் அதுவே ரெண்டு துணி சேர்த்துதா இருக்கு ஜீவ கோவணம் கொடுத்தவர் யாரும் அடியவர் இல்லை அமர் ரீதியா அருமை அருமை கோவனம் கொடுத்தவர் அமர் ரீதியா ஓடு கொடுத்தவர் சென்னையில பார்த்தீங்களா ரெண்டு பேரும் கொடுத்தவங்க இறைவனுக்கு இது வாங்கினது பாருங்க ரெண்டு பேரையுமே இதுல விட்டு திராட்டில் விட்டு ஓடு ஓடு கொடுத்தார் இல்ல அதை காண அடிச்சு போக்குவரத்து பண்ணி அவரை பாவம் கோர்ட்ல நிறுத்தி சத்தியம் பண்ண செய்து அது கோவனம் கொடுத்தது என்ன உடனே எனக்கு அதை காண அடிச்சு விட்டு அடிக்க தாமச்சிட்டு திராசில நிக்க வச்சு திராசில நிக்கிற வரைக்கும் வச்சது அவரை தான் அவர் முதல்ல என்ன இருக்கிற சாமான்லாம் ஏற்றி வச்சார் அது ஒன்று நிற்கிற பிள்ளைகளை ஏற்றி வச்சார் ஒன்று நிற்கல நீ நிற்கிறியா என்ன என்ன பண்றது நம்ம வாங்கி வந்து அவள்கிட்ட இப்படி செஞ்சுட்டுமே நீ உத்தரவானா நான் அடியே நிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றான் சரி அந்த அம்மா இருந்துச்சு அப்போது நேர நிக்கிறது அடியேன் நிற்கலாமா என்று சொல்லி மெதுவா அதுல ஏறி நின்று நின்று கூட தான் சராசரி சரியா வந்தது அப்பனா என்ன பொருள் இதெல்லாம் ஒண்ணு போய் தெரு நிற்கிறதுக்காக செய்யலப்பா பல நாள் கொடுத்தி அடியவர்களுக்கெல்லாம் திருக்கோவனும் அந்த புண்ணியம் இன்று இந்த திராசையே என்னது உனக்கு சிவலோகமாக கொஞ்சம் அங்க ஏற்றி விட்டுறப்பான்னு அதே போல திருநீலகண்டர் கூட ஓடு போனது பிறகு பெரிய மேலும் ஒரு என்ன வாங்கின ஓட எங்க இருந்து அடிச்சதோ தெரியல ஆமா இப்படின்ற பேர் வந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் கொண்டு போயிரு ஓடு நீர் தரியதாக்கும் ஆமா அடியேன்னு தந்து கொண்டிருக்கிறேன் என்ன சுவாமி வேணும்னர் இதை வைத்திரும்னர் இதுக்கு என்ன அடியேனுக்குன்னு வச்சது போயிட்டு வந்த உடனே திராட்சை நோக்கம் என்ன ஒரு நாள் ராத்திரி பதினோரு மணிக்கு தனக்கும் மனைவிக்கும் வருத்தம் இவர் கொஞ்சம் அந்த இன்பத்துறையினில் எளியரானார் அதனால அந்த அம்மா தீண்டுவீர் ஆயின் எம்மை அப்படி இல்லையே கிடக்குது மன்னிச்சுக்க நான் அப்படிலாம் இல்லையே இல்லையே இப்படி தொட போனார் இதெல்லாம் ஒளிய ஒளியும் அல்லவா அது பத்தொன்பது மணி ஆமா சத்தியம் அது நீ பாத்தீங்களான்னு கேட்கக்கூடாது பத்தொன்பது இப்படி தீண்ட போனார் தீண்டுவீர் ஆயின் எம்மை தென்னிலகண்டம் என்றார் தென்னிலகண்ட ஆணையா சொல்றேன் வந்து தீண்டக்கூடாது தென்னிலகண்டம் ஒரு சொல்ல நம்புறேன் அப்புறம் தீண்டலாமா இவ சிவ அன்னையிலிருந்து தேந்தில அது ராத்திரி பத்தொன்பதுக்கு வீட்டுக்குள்ளே தனக்கும் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அதே அந்த குளத்தங்கிற வரைக்கும் கொண்டாடணும்னு நம்ம ஐயாவுக்கு நினைப்பு ஏன் இவர் அம்பதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டா ஒருவரை ஆராய்வது இல்லை என்று சொன்னதுல இப்போ என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் ஆனா துண்ணம்பை கோவனமா என்னுமது என்னேடி ஏமா ஏ ராஜா கோவனம் கேட்டிருக்கா மனுஷன் அதுலயும் வந்து தச்ச கோமனம்னா அவ்வளவு பரமையாடே அவரு ஏன் அதை கட்டிருக்காரு இப்படி எனக்கு தெரியலப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னா சாமிக்கு தெரியாது உண்டா இருந்தாலும் என்ன கேக்குறீங்க என்று சொல்லி சொல்லுகிறாள் மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவனமா நன்கான் சாழலோ சுவாமி உங்களுக்கு தெரியாதல்ல ஆனாலும் என்னை கேட்டதுனால சொல்றேன் அவர் கட்டி இருப்பது கோவணமா மண்ணுலகத்துல கட்டிருக்காங்களே துணியை கழிச்சு அந்த மாதிரி கோவணமா அல்லவி என்ன மண்ணு கலை தொண்ணு பொருள் அறுபத்தி நான்கு கலைகள்னு சொல்லுகிறமே ஆய கலைகள் அறுபத்தி நான்குங்கிறமே அந்த கலைகளின் பொருள்தான் அவருடைய கோவணம் கோவனம் துணி அந்த தொலை தொலையா இருக்குங்கிறீங்களே தச்சதா இருக்குங்கிறீங்களே அது அறுபத்தி நாலு கலைகள் அந்த அறுபத்தி நாலு கலைகள் தான் அந்த கோவண துணி சரி அவர் கட்டிருக்காரு இந்த இடுப்புல அரணால் போட்டு அது என்ன மறை நான்கே வான் தரடாய் ரிக்வேதம் அஜிர்வேதம் சாமவேதம் அருவேதம் நாலு வேதம் சொல்றீங்களே அந்த நான்கு வேதம் தான் அந்த அரைநான் எனவே நான்கு வேதமே அரைஞானாக அறுபத்தி நான்கு கலைகளே அந்த கோணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கோணமே தவிர இந்த மனுலகத்தில் இருக்கிற கிழிஞ்ச கோவன் அல்ல சுவாமி உம் அதான் பாப்பானா அருமையான பாப்பா அப்படின்னு தட்டி கொடுத்துருப்பார் அப்புறம் மூன்றாவது நான் கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயும் நிலி தந்தையிலி தாந்தனியன் காணேரி ஏண்டா ராஜா அவர் வந்து தங்கி எழுந்தருள் இருக்கிற இடம் தங்கி இருக்கிற இடம்னு இந்த பாப்பாவுக்காக சொல்லணும் ஆனா நம்ம மரபா சொன்னா எழுந்தருள் இருக்கிற இடம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி அல்லது வீட்டிருந்தருள்வது என்று சொல்லணும் இறைவனுக்குன்னு சொல்வது வீட்டிருந்தருள்வது என்பது அல்லது எழுந்தருளி இருப்பது இரண்டு சொல் தவிர பிற சொல் போட்டால் தவறு தவறுதான் அப்படிதான் எனவே இப்பொழுது என்ன சொல்ற கோயில் சுடுகாடு நம்ம பெருமாள் எழுந்தருள் இருப்பது சுடுகாடுங்கிறாங்களே ராஜா தெரியுமா உனக்கு சிவராணன் சொல்லுவிய நல்லா சொல்லுவிய என்ன ஆமா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி அப்ப ராத்திரி நேரத்துல கூட அங்கதான் இருப்பாராமல்ல ஏண்டா ராஜா அவர் இருக்கிற அப்படி இருக்கலாமா ரொம்ப முப்பது மாடி நாற்பது மாடி இல்லாட்டி கூட ஒரு மூணு மாடி கட்டுறதுல இருக்க கூடாது ஆமா அட பெரிய இதெல்லாம் போட்டு இலைக்காட்டிங்க ஒரு சிமெண்டாவது ரெண்டு போட்டு பூசி இருக்க கூடாது அந்த கட்டுறதுல ஆமா பின்ன எப்படி இருக்கு அப்படின்னு கோயில் சுடுகாடு முன்ன ஆடைய சொன்ன மாதிரி இங்கே ஆடை சரி இடுப்புல அவர் கட்டிருக்காரு அது என்னன்னு புளித்தோலை கட்டிருக்காரு கொல் புலித்தோல் நல்ல ஆடை புளித்தோலை போய் கட்டினா மொடமொடன்னு இருக்காது அதுக்கு இடுப்பை ஒட்டுமாப்பா மேல அதுல இருக்க அந்த இதெல்லாம் குத்தாது மேல சொர சொரன்னு அரிக்காது அப்படின்னாரு ஆமா அதை போய் வர்றாரு என்ன போப்பா இந்த மாதிரி கட்டலாமாப்பா சரி இப்ப உனக்கெல்லாம் வந்து என்ன இனிஷியல் தலையெழுத்து என்ன என்ன நீ பாப்பா அப்படின்னு கேட்டா இலங்கையில இருந்து எந்த எந்த இவருடைய புள்ள பொண்ணுது இலங்கையில இருந்து சிவஜி இப்ப இல்ல அப்போ அது யார் சொன்ன புத்த இதெல்லாம் மறந்து போகுது இப்ப சொன்னதுதான் முன்ன சொன்னதுதான் அது இப்ப உன்னுடைய வந்து அந்த தலையெழுத்து அப்பா எழுத்து அந்த பி புத்தம் திறனை என்ன சொன்னோம் பி அப்ப அந்த பாப்பா பேர் என்னன்னு தெரியாது அப்படின்னு இப்படி எல்லாம் இருக்கு அந்த பெருமானுக்கு பாரு பாருமா அப்பாவும் இல்லையா அம்மாவும் இல்லையா இல்ல அப்படி அப்பா அம்மா இல்லாம எப்படி பிறக்க முடியும் ஒருத்தர் தெரியல ராஜா எனக்கு தான் தெரியணும் தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணேரி யாரும் அப்பா அம்மா இல்லாம ஒரு ஆள் இருக்க முடியுமா ஒரு பையன் இருக்க முடியுமா இருக்குதேங்கிறாரு அப்படின்னு அப்படிங்களா சாமி உங்களுக்கு தெரியாதா தாயும் இலி தந்தையிலி தான் தனியன் ஆயினும் காயில் உலக அனைத்தும் கற்பொடிகான் தாழலோ சுவாமி அவருக்கு அப்பா அம்மா பேர் இல்லைங்கிறதுனால இல்லை ஆனா அவர் நினைந்தால் அல்லது அவர் கொஞ்சம் சினந்தால் அவர் கொஞ்சம் கோபம் காட்டினாருன்னா உலக அனைத்தும் இந்த உலக எல்லா உலகமும் தூள் தூள் தூளா பிறந்தார் சாமி அவ்வளவு பெருமையில உடையவர் அதனால அவருக்கு இருக்கிறது அந்த மாதிரி இருந்து அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால என்ன பேருன்னு அப்பா அம்மா இல்லாததான் பெருமை அப்பா அம்மா இருந்ததுன்னு வச்சுங்க அந்த அப்பா அம்மா தான் அப்புறம் மேல அவர் தெய்வம் அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருந்ததுன்னா அப்படிதான் தெய்வம் இவர் அப்பா அம்மா இல்லாத ஒருவர் தான் நமக்கெல்லாம் அப்பா அம்மாவா இருக்க முடியும் <laughs> அதனாலதான் இவர் நமக்கு பெரியவன் என்று சொல்றோம் இப்ப எந்த மதத்துக்கும் சொல்லுகின்ற பொழுது அப்பா அம்மா இருக்கிறவங்க தான் இருக்காங்க எல்லா மத தலைவர்களும் அதாவது மத தலைவர்கள் அவங்க ஆனா அவங்களும் தெய்வமா வச்சுக்கிட்டாங்க சரி திருவருள் நமக்கு அதனால நம்ம நாம இங்க அடியவரை எல்லாம் தெய்வமா கொள்றோம் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை ஆனாலும் பிறப்பில்லாத ஒரு கடவுள் நம்முடைய பிறவாயாக்கை பெரியோன் காண்கே சிலப்பதிகாரத்தில் பிறவாயாக்கை பெரியோர் மீண்டும் பிறப்பிறப்பு எடுப்பதற்குரிய அந்த உடம்பு இல்லாத ஒருவன் சிவபெருமான் என்று இளங்கோடிகள் அப்பவே சொன்ன திருமுறை பின்னால வந்தது ஆமா ஆமா இளங்கோடிகள் காலத்துல திருமுறை ஒன்று இருக்குமானால் காரைக்காலமே தான் இருக்கலாம் ஏன்னா காலம் ரெண்டும் ஒண்ணும் திருமூல திருமந்திரத்துல ஏதேனும் ஒரு ஆயிரம் பாட்டு பாடியிருக்கலாம் மூவர் தேவாரம் எல்லாம் அப்ப இல்லவே இல்லை காலத்துல ஏன்னா அதுக்கப்புறம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னதான் தோன்றியது திருந்த இந்த ஏழு திருமுறை எல்லாம் அப்பவே பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அதனால காவிரி மண்டலத்துல யார் கோயில் இருந்ததுனாரு முதல் முதல் சிவபெருமான் கோவில் இருந்ததுங்கிறது அவரை போய் சமணர்னு சொன்ன நாங்கெல்லாம் ஒத்துக்குவோமா இப்ப நாங்க சைவர்னு சொன்னோம்னா இந்த மடத்திலேயே இவங்க இருந்துட்டு எல்லாத்தையும் செய்வோம் பாங்கப்பா அப்படி சரி நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லணும் பூம்புகாரில் இருக்கிற கோவிலை பற்றி சொல்லுகிறார் யாரு ஒரு பட்டியல் போட்டு காட்டார் நம்முடைய இளங்கோடிகள் அதுல முதல் முதல் தொடங்கும் போது எங்கள் பூம்புகாரில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் என்கிறார் ஏன் வெறும் சிவபெருமான் சொல்லிருக்கலாம் இல்ல பிறவாயாக்கை பெரியோன் என்று ஏன் சொல்ற அப்புறம் ஆறுமுக செவ்வேள் அணி திகழ் கோயிலும் யாருக முருகப்பெருமான் கோயில் இருந்துதான் என்று இப்படி எல்லாம் சொல்றாரு <laughs> அதனால இன்னொருத்தர் சொல்ற முதல் விடி நாட்டத்து இறையோன் முதலா பல்லோரு இடங்களும் இருந்தது யார முதன்மை வைக்கிறார் சிலப்பதி யாரும் இதெல்லாம் முதல் விடி நாட்டம் யாருக்குப்பா ஒரே ஒரு ஆளு நெத்திலேயே கண்ணு இது இது கண்ணும் இருந்ததுன்னு யாரு முதல் வெடி நாட்டத்து இறையோன் முதலா பலருடைய கோயிலும் இருந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்றேன் யார முதன்மை வைக்கிறார் சிவபெருமானே இதெல்லாம் வழங்க மாட்டேங்குது சொன்ன மாட்டேங்குது சொன்னா ஆராய்ச்சியாளன் சைவன் சொன்னா பத்தாம் பகுதி உக்காது நீ இங்க எங்களுக்கு பெறுவது நாங்க சொல்ல மறுக்க முடியுமா அது இன்னும் சைவர் என்பதை காட்டுவது அசைக்க முடியாது சேரன் செங்குட்டுவன் புறப்படுகிறான் எங்க வடநாட்டு போருக்கு வடநாட்டுக்கு புறப்படும் போது போய் பெருமான் கோயிலை வணங்கி புறப்படும் யார சிவபெருமான் கோயிலை வணங்கி புறப்படுகிறார் இதெல்லாம் சொல்லணுமா சிலப்பு காலத்துல படையெடு கனக விஜய படையெடுக்க போனா எடுபால் தொடுபோர் அப்படி எல்லாம் மேல போகணும் திருக்கோவிலை வணங்கி அது பெருமான் கோயிலை வணங்கி சரி சிவபெருமான் கோயிலை வணங்கி வணங்கி அப்படி நின்று கொண்டிருக்காராம் எங்கே வெளியில இப்ப வடநாட்டு போருக்கு அப்போ ஒரு வைணவ பார்ப்பனன் வைணவ கோயில் பிரசாதத்தை கொடுத்தாங்க இதெல்லாம் இருக்குது சிலப்பதி யாரத்தை படிச்சு பார்க்கணும் கொடுத்த உடனே சரி அதையும் வாங்கினான்னு சொல்லிட்டு மேல போயிடலாமே என்ன சொல்லுகிறா ஏற்கனவே சிவபெருமானுடைய திருநீத்தை நெற்றியில் அணிந்திருப்பதனால் இந்த வைணவ சேடத்தை அதோடு ஒப்ப வைக்க கூடாது என்று கருதி தோளில் வைத்தார்னு சிவபெருமானது நெற்றில வச்சவொன்னே எனவே இது அங்கிருந்து வந்த குங்குமத்தை இப்படி வச்சுக்கலையா ஏன்னா சிவபெருமான் பிரசாதம் இங்க இருப்பதனால அதோட ஒப்ப வைக்க கூடாது என்று கருதி அதற்கு கீழே இந்த தோழில் வைத்துக் கொண்டார் என்று சிலப்பதிகாரத்தில் பக்கா இருக்குது இதெல்லாம் சொல்லணுமா வடநாட்டு போர் எடுக்கிறதுக்கு அப்படி சொல்லுகிறார் என்றால் என்ன காரணம் படுத்த சைவ சித்தாந்தி அசிக்க முடியாது ஒத்துக்க மாட்டான் இவன் நான் வந்து கதை ஒத்துக்கல என்ன எனக்கு கவலை இல்லையா நீங்க என்ன எங்க கருத்து எங்க கருத்து தான் அசை இதெல்லாம் அசைக்க முடியுமானால சிவ சிவ அதனால அந்த காலத்திலேயே பிறவாயாக்கை பெரியவன் என்ற பெயர்லாம் நம்முடைய பெருமானுக்கு இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது சிவம் எனவே இப்ப பார்ப்போம் தாயும் தந்த தந்தையிலி தாந்தனியன் காணேகி எப்பா அவர் இருக்கிற இடம் பாரு சுடுகாடாம் இங்க எல்லாரையும் கொண்டு வைக்கிறாங்க பாரு அந்த இடம் சரி இடுப்புற என்ன ஆடை முன்ன சொன்ன பாரு கொள்ளு புளித்தோல் போய் போய் புளித்தோலை வச்சுக்கலாமே அது என்ன பண்ணும் எத்தனையோ உயிரை கொண்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற புளியனுடைய தோலை போய் இடுப்புல கட்டிட்டாரு சரி அதுதான் போச்சுன்னா அவருடைய இன்சியல் எங்கேயாவது பாத்திருக்கிய ஈசிய பார்த்தியா அப்படின்னு நான் அவர் டிசிய பார்த்தேன் பொழுதுலா சொன்னேன் டிசி அவருக்கு என்ன ஏது எங்க புத்தியங்களை விட்டு போகாது டிசியில அவர் கையெழுத்து போட்டு வாங்கினார் என்ன போடுறார் சிவபெருமான்னு போறாரு தவிர இன்சியல் இல்லை கேட்டிருக்காங்க ஐயா நீங்க இன்சியல் போடுங்க அடியனுக்கு அது இல்லை வெறும் சிவபெருமான் தான் போடுங்க ஏன் தாயும் இலி தந்தையிலி அப்பா அம்மா இருந்தா இன்சியல் போடுவாரு அவருக்கு ஒரு அப்பா அம்மா இல்லடா உனக்கு எனக்கு அப்படி தான் தனியன் ஆயினும் அப்படி தனியனாக இருந்தாலும் கூட யாரும் இல்லை அப்ப என்ன நடத்தும் அனாதையா அனாதைன்னா கூட ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கணுமே இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை அதனால இவர்பட்ட தாயுமில்லா தந்தையில்லா தான் தனியனாக இருந்தாலும் உலகத்துல என்ன நடக்கும் காயில் அனைத்தும் கற்போடிகான் தாழலோ மனிதர் எதையா நினைச்சிட்டார்